நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ண போகிற கான்செப்ட் வந்து பாப்பா டைட்டில் நேம் வந்து பாப்பா தான் ஸோ இது வந்து இந்த பாப்பான்ற கேரக்டர் வந்து ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் ஏஜ் இருக்கிற ஒரு ஓல்டு மேன் அவருக்கு வந்து சொந்த பெந்தவன் யாருமே இல்லை அவர் ஒரு தனியாக ஒரு வீட்டில் தான் தங்கியிருக்க அவர் வந்து ஒரு ஸ்ட்ரீட் மெஜிஷியன் ஸ்ட்ரீட் மெஜிஷியனாக நம்ம இந்தியன் மெஜிஷியன் நார்மலி நம்ம ஸ்ட்ரீட்டில் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன தலையில் ஒரு சின்ன கெட்டெல்லாம் கட்டி கையில் ஒரு சின்ன பிளாங்கெட் எல்லாம் பிடிச்சி அந்த ரொம்ப எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸை வச்சு ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர்கிட்ட சின்ன ஸ்ட்ரீட்ஸ் மேஜிக்ஸ் பசங்கள்கிட்ட எல்லாம் வந்து சின்ன ஸ்ட்ரீட் மேஜிக் காட்டி அந்த காசுனால் டெய்லி ஏர்னிங்ஸ் பண்ணுற ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்ட்ரீட் மெஜிஷியனோட ஒரு ஸ்டோரி தான் இது ஃபஸ்ட்டு வந்து இவரோட இன்ட்ரொடக்ஷன் எப்படின்னா வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து இவங்க மேஜிக் காட்டிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த ஒரு ஒரு அற்புதமான ஒரு மேஜிக்கை அவர் காட்டுவார் அந்த மேஜிக்கை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபஸ்ட்டு இவரோட இன்ட்ரோ வருது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஃபயர் எஸ் எஸ்கேப் பண்ணுவாங்க ஃபயர் எஸ்கேப்னா வந்து ஒரு நார்மலி மெஜிஷியன்ஸ் எல்லாம் பண்ணுறது ஆனால் இவங்க வந்து சின்ன ஒரு கயர் வந்து இப்படி கட்டிட்டு அந்த கயர் அந்த ஒரு சின்ன நம்ம தெர்மோகாலில் வந்து சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணோம் அந்த பாக்ஸுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு உட்கா அவர் உட்காந்து அவரை ஹைட் பண்ணுற மாதிரி இருக்கிற சின்ன ஒரு தெர்மோகால் பாக்ஸ் அந்த தெர்மோகால் பாக்ஸில் வந்து அவர் உட்காந்துட்டு அதுக்கு முன்னாடி இவர் ஆடியன்ஸ்லேருந்து ஒரு ஆளை சூஸ் பண்ணுவாங்க ஒரு ஷாலால் ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கிற ஒரு ஆள் வந்து சூஸ் பண்ணுவாங்க அவர் வந்து இந்த இதுக்கு ஃபயர் பண்ணுவாங்க ஃபயர் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக எரிஞ்சு அந்த பாக்ஸை ஃபுல்லாக எரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது அந்த பாக்ஸ் எம்டியாக இருக்கும் ஆஸ் யூஷுவல் அந்த அப்படி எம்டியாக இருக்கும்போது எல்லோரும் வந்து எங்கே எங்கே மெஜிஷியன் இப்படி பார்ப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபயர் பண்ணி ஆளே தான் அந்த மெஜிஷியன் அவர் வந்து டக்குன்னு அந்த க்ளோத்தை எடுத்துக்கும் போது இவர் பாப்பா ஸோ எல்லோரும் வந்து கிளாப் பண்ணுவாங்க அப்போ வந்து ஒரு ஒரு மேட் கேர்ள் வந்து மேட் கேர்ள்னால் அவர் அவர் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஏஜ் ஏஜ் இருக்கிற ஒரு மேட் கேர்ள் ஆனால் அவர் அந்த பொண்ணு அந்த உமன் வந்து ப்ரெக்னென்ட் தான் அந்த உமன் வந்து இப்படி அந்த கூட்டத்தில் இப்படி டக்குன்னு இப்படி ஃப்ரெண்டில் வருவாங்க ஃப்ரெண்டில் வந்த உடனே எல்லோரும் வந்து ஏ ஏ போ போ தள்ளிப்போ தள்ளிப்போ தள்ளிப்போன்ற மாதிரி இப்படி போகிறதுக்காக இது பண்ணோம் அப்போ அந்த உமன் வந்து ரொம்ப பயந்துட்டு இப்படி நிற்கும்போது அவர் இந்த இந்த பா பாப்பாவோட கேரக்டர் வந்து பப்பாவோட கேரக்டர் வந்து இப்படி ஃப்ரெண்டில் வந்து இப்படி கையில் இப்படி ஒரு ஒரு ஃப்ரூட் ஒரு ஆப்பிள் அந்த மாதிரி இப்படி எடுத்து அந்த அவர் கொடுப்பாங்க அவர் வந்து அது பயந்து இப்படி வாங்கியதுக்கப்புறம் டக்குன்னு சாப்பிட்டு ஓடிடுவாங்க ஓடும்போது இவர் இப்படி பார்த்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரீட் மேஜிஷ் மேஜிக் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு வந்து இவர் நடந்துட்டு வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் ஸ்ட்ரீட் லைட்டு அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் இந்த பேன் பண்ணி இப்படி டவுன் பண்ணி வரும்போது கேமரா டவுன் பண்ணி வரும்போது இவர் ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து வந்துட்டுருக்கோம் ஸோ ஸ்ட்ரீட்டில் இந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கும்போது வந்து இவர் பார்க்கும்போது ஒரு ஒரு கார்னர் ஒரு ஷாப்போட ஒரு கார்னர் ரெண்டு ஷாப்போட ஒரு கார்னரில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது அந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேட் உமன் உட்காந்து பெயினால் அவருக்கு டெலிவரி டைம் அந்த பெயினால் வந்து இப்படி பெயின் எடுத்து அழுகிட்டு இருக்கும் அழுகிட்டு இருக்கும்போது இவர் டக்குன்னு அவர் என்ன பண்ணணும் தெரியாமல் இப்படி ஜஸ்ட்டு அங்கே இங்கே பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரீட்டு வந்து ரொம்ப எம்டியாக இருக்கும் யாருமே இல்லை நைட்டு தான் யாருமே இல்லை ஸோ இவர் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் அந்த பெயின் வந்து ஜாஸ்தி ஆகிடும் அவருக்கு பெயின் வந்து ஜாஸ்தியாகி அவர் நின்றுட்டு தான் இருக்கும் அந்த உமன் இப்படி ஒரு வாலில் இப்படி பிடிச்சி இப்படி நின்றுட்டு தான் இருக்கும் அப்போ நிற்கும்போது அவர் அவரோட லெக்கில் பார்க்கும்போது எல்லோ கலர்லேயும் ரெட்டு கலர்லேயும் லைட்டாக வந்து பிளட்டும் யூரினும் வந்து அந்த காலில் வந்து இதாகிறது பார்க்குது ஸோ இவர் நைட்டி மாதிரி ஏதோ தான் போட்டிருக்கோம் இந்த உமன் வந்து நைட்டி மாதிரி ஏதோ ஒரு திங்ஸ் தான் ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி இப்படி இது பார்க்கும்போது இவருக்கு இந்த பாப்பாவோட கேரக்டர் ஐ மீன் இந்த மெஜிஷியன் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் அப்படி இப்படி இங்கே பார்த்துட்டு இருக்கும்போது அவர் பெயினால் இப்படி செரிஞ்சு இப்படி உட்காந்து உட்காந்துருவோம் அந்த ஓலோட சைடில் வந்து உட்காரும் உட்காந்துட்டு லைட்டாக இப்படி படுக்கிற மாதிரி ஐ மீன் அப்நார்மல் ஆகிற மாதிரி படுத்து இப்படி இப்படி கீழே விழுந்துடும் விழும்போது வந்து இவர் டக்குன்னு பிடிச்சி இவரோட அந்த பிளாங்கெட்டை கழட்டி தலையில் இப்படி சப்போர்ட்டிவாக இருக்கும் வச்சுட்டு இவர் பக்கத்தில் இருக்கிற ஷாப்போட ஒரு ஷீட்டு மேலே போட்டிருக்கிற ஒரு ஷீட்டு வந்து எடுத்து அவரோட மேலே இப்படி போடும் மேலே போட்டதுக்கப்புறம் வந்து இவர் டக்குன்னு வந்து இந்த பெயின் ஜாஸ்தி ஆகிடும் பெயின் ஜாஸ்தியாகி இந்த உமன் வந்து ஆகிட்டே இருக்கும் அழுகிட்டு இருக்கும்போது வந்து இவர் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இப்படி போயிட்டு அந்த உமனை இப்படி அந்த இப்படி ப பதட்டத்தால் நிற்கும்போது வந்து இது ஒரு வண்டி இப்படி பாஸ் ஆகும் ஸோ அதை கூப்பிட்றதுக்காக இவர் போகும்போது டக்குன்னு குழந்தையோட அழல் கேட்கும் கேட்கும்போது வந்து இவர் பின்ன வந்து இப்படி பார்த்து நிற்கும்போது அந்த உமன் வந்து மறுபடியும் ரொம்ப அன்கான்ஷியஸாக இருக்கும் ஸோ இவர் அந்த புக்கள் கொடி ஐ மீன் அந்த connected between between mother and the child அது வந்து இவரோட அது வந்து எடுத்தால் தான் அந்த குழந்தைய எடுக்க முடியும் ஸோ இவர் வந்து டக்குன்னு அவரோட க கையில் இருக்கிறதுலேருந்து ஒரு பிளேடு எடுத்துகிட்டு இது கட் பண்ணுவாங்க கட் பண்ணியதுக்கப்புறம் வந்து குழந்தை இப்படி காட்டுறதுக்காக அந்த உமன் கிட்ட எப்படி போகும் அந்த குழந்தைய வந்து இவரோட ஷர்ட்டால் தான் இப்படி கவர் பண்ணி எடுக்கும் எடுத்து அந்த குழந்தை வந்து ஃபுல்லாக ரெடிஷாகவே இருக்கும் ஸோ இவர் இப்படி காட்டுவாங்க குழந்தைய காட்டும்போது வந்து ஒரு பார்வை அந்த இப்படி அன்கான்ஷியஸாக அந்த உமன் வந்து அந்த குழந்தைய பார்த்துட்டு டக்குன்னு வந்து இவரோட நிலை ரொம்ப மோசமாயிடும் ஐ மீன் இந்த சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிடும் ஸோ இவர் வந்து அந்த உமனோட லெக்கு வந்து ரொம்ப இப்படி சுருங்கிய மாதிரி வரும் ஹேண்ட்ஸும் வந்து இப்படி ரொம்ப பவர் இப்படி இது ஐ மீன் சுருங்கிய மாதிரி வந்துட்டு ஐசஸ் வந்து மேலே போகும் மேலே போயிட்டு நோஸ்லேருந்து லைட்டாக அப்படி பிளட்டு வரும் பிளட்டு வந்து அவர் இப்படி ஷெவர் ஆகி ஷெவர் ஆகி அந்த உமன் வந்து டெத் ஆகிடும் ஸோ இவர் ரொம்ப ஷோக்கால் அந்த குழந்தையும் இந்த பாப்பா ஐ மீன் இந்த மெஜிஷியன் கேரக்டரும் வந்து இப்படி ஸ்டக்காக இருந்துகிட்ருக்கும் ஸோ என்ன பண்ணோன்னு தெரியாமல் இப்படி இருந்துகிட்ருக்கும் டக்குன்னு வந்து ஸ்கை வந்து லைட்னிங் ஸ்டார்ட் ஆகும் லைட்டாக ரெயினும் வந்து ரெயினோட சவுண்டும் வரும் ஸோ நம்ம அந்த அங்கே வந்து ஃபேட் அவுட் பண்ணிவிட்டு விஆர் டைட்டில்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகும் ஸோ டைட்டில்ஸில் வந்து எப்படி வந்துங்க டைட்டில் சைடில் வந்து டைட்டில் போயிட்டே இருக்கும் இந்த சுச்சுவேஷன்ஸில் வந்து ஒரு போலீஸ்மேன் அப்புறம் வந்து ஒரு வெல் இன்ச இன்சர்டன் பண்ணியிருக்கிற ஒரு கலெக்டர் மாதிரி இருக்கிற ஒரு மீன் அவர் அந்த மாதிரி ஐ மீன் ஒரு ஹையர் பொசிஷன் இருக்கிற ஆஃபீஸர் கலெக்டர்னு தேவையில்லை ஒரு ஹையர் பொசிஷன் இருக்கிற ஆஃபீஸர் வந்து இப்படி பக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கும் இவர் எல்லோரும் ஃப்ரெண்டில் face to to the dead body அந்த டெட் பாடி வந்து ஒரு இதுக்கு மேலே வச்சு இப்படி ஃபயர் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் கவர்டு தான் ஃபுல்லாக கவர்டு தான் அந்த மெஜிஷியன் கையில் வந்து குழந்தை இருக்கும் அந்த குழந்தை அழுகிட்டே இருக்கும் ஆனால் இதை பிடிச்சிட்டு இவர் இப்படி அழுகிட்டே இருக்கிற மாதிரி ஐ மீன் அந்த குழந்தை அழுகிட்டே இருக்கும் எல்லோரும் வந்து ஸ்டில்லாக இது பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஐ மீன் அந்த குழந்தைய வந்து டெத் எடுத்தாங்க ஐ மீன் இந்த மெஜிஷியன் வந்து அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபேட் அவுட் ஆகிடும் ஃபேட் அவுட் ஆகிட்டு அடுத்த செக்ஷன் என்னென்னா வந்து அந்த மெஜிஷியனோட வீடு இது வந்து மெஜிஷியனோட வீடு வந்து ரொம்ப லாங் லான்லியான ஏரியா அதாவது அந்த அக்கம் பக்கத்தில் எல்லாம் வீடு எதுவுமே இல்லை ரொம்ப லான் ஆயி ஆயிருக்கும் ஸோ அந்த இடத்துக்கு வந்து இந்த குழந்தைய கூட்டிகிட்டு இவர் போ போகிறாங்க வீட்டில் போய உடனே வந்து வீட்டில் வந்து ரொம்ப திங்ஸஸ் எல்லாம் கம்மி தான் ஐ மீன் உட்காந்துருக்கு ஒரு சேரோ இல்லை டேபிளோ அந்த மாதிரி திங்ஸஸ் எல்லாம் எதுவுமே இல்லை ஐ மீன் அங்கே வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி கூட இல்லை ஸோ ரொம்ப ஆர்ப்பாடமான ஃபர்னிச்சரிங் அந்த மாதிரி எதுவும் இல்லாத ஒரு எம்டியான ஒரு வீடு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைய வைக்கிறதுக்கு ஐ மீன் கீழே வைக்கிறதுக்கு என்ன எங்கே வைக்கலான்றல இவர் வந்து பஸ்ஸில் எடுத்துகிட்டு இங்கே வைக்கலாமா இங்கே வைக்கலாமான்னு இப்படி பார்க்கும் பஸ்ஸை பார்க்கும்போது ஒரு டயர் இருக்கும் அந்த டயருக்கு சென்டரில் தான் இந்த குழந்தை பண்ணோம் அடுத்த கட் ஷார்ட்ஸ் வந்து இது இதுக்கு மில்க்கு பாயில் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ குழந்தை அழுகிட்டே இருக்கும் ஸோ டக்குன்னு வந்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இப்படி இருக்கும்போது இந்த மஜிஷனோட சின்ன ஒரு ஃபிங்கர் எடுத்துகிட்டு அந்த ஃபிங்கர் வந்து குழந்தையோட வாயில் இப்படி வச்சு கொடுத்துரு ஸோ குழந்தை அதை பிடிச்சிட்டு இப்படி அதை சக் பண்ணி இப்படி அழுகல் வந்து அப்போ அங்கே ஸ்டாப் ஆகும் ஸோ இப்படி பார்க்கும்போது மில்க்கு வந்து பாயில் ஆகி வெளியே போகும் ஸோ மறுபடியும் வந்து அடுத்த கட் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபெய்ட் அவுட்டு அடுத்த ஃபெய்டின் ஆகும்போது வந்து இந்த ரெண்டு லெக்கால் வந்து இந்த குழந்தை ஸ்டெப் பை ஸ்டெப் வைக்கிறதுக்கு இந்த மெஜிஷியன் வந்து ட்ரை பண்ணுவாங்க அடுத்த கஷ்டப்பட்டு இந்த குழந்தை வந்து ரெண்டு காலில் இப்படி நடந்து ஓடி மெஜிஷியன் கிட்டே நடந்து வர்ற மாதிரி அது ஒரு பெண் குழந்தை தான் ஸோ ஓடி இப்படி நடந்து வர்ற மாதிரி ஒரு ஷார்ட்ஸு அப்புறம் வந்து இந்த குழந்தை இப்படி பார்த்துட்டே இருக்கும் இவர் வந்து ஃப்ரெண்டில் வந்து நிறைய நிறைய மேஜிக்ஸ் பண்ணுறாங்க ஹேண்ட்ஸில் வந்து சின்ன சின்ன நம்ம கிளாசிக்கல் மேஜிக்ஸில் பால் வந்து டிஸப்பியர் பண்ணுற மாதிரி அப்புறம் வந்து creating flower face from the hands அப்புறம் வேனிஷிங் ஐ மீன் சில திங்ஸஸ் வந்து வேனிஷ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நார்மல் கிளாசிக்கல் மேஜிக்ஸ் வந்து இந்த குழந்தைகிட்ட ஃப்ரெண்டில் முன்னாடி பண்ணிகிட்டே இருக்கும் அது ஒரு பேன் பண்ணி இப்படி கேமரா ரொட்டேட் பண்ணி இப்படி வரும்போது குழந்த கொஞ்சம் பெருசாகிடும் ஐ மீன் வந்து ஒரு குழந்த வந்து ஒரு five to six six to seven age ஒரு கேர்ள் ஸோ ஒரு பெட்டிகோட்லாம் போட்டு இருக்கிற ஒரு சின்ன ஒரு சின்ன கேர்ள் அந்த கேர்ள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த செக்ஷனில் வந்து இந்த குழந்தையும் இந்த பாப்பாவும் இருக்கிற ரொம்ப ஃபனியானதும் ஸோ ரொம்ப நல்ல இன்ட்ராக்ஷன்ஸ் தான் நம்ம இங்கே காட்டப்போகிறோம் லைக் வந்து இவங்க இந்த குழந்தையோட முடி வந்து பின்னி கொடுக்குற மாதிரி ஸோ இந்த குழந்த வந்து இந்த மெஜிஷனை வந்து ஃப்ரண்டில் ஒரு ஹேர் இப்படி ரப்பர் பேண்ட் எல்லாம் போட்டு பவுடர் இல்லை இப்படி போட்டு இப்படி பியூட்டி பண்ணுற மாதிரி ஆனால் அது ரொம்ப பியூட்டியாக இல்லை ரொம்ப காமெடியாக இருக்கும் அந்த மாதிரி குழந்த வந்து மேக்கப் பண்ணுறாங்க மெஜிஷனுக்கு ஸோ அதை பார்த்து வந்து மிரரில் பார்த்து சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்புறம் ரெண்டு பேரும் ஐஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரெண்டு பேரும் இப்படி நடந்து வர்ற மாதிரி இதெல்லாம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு இப்படி ஒவ்வொரு ஷார்ட் பை ஷார்ட்டாக இப்படி போயிட்டே இருக்கும் அப்புறம் வந்து குழந்த வந்து ப்ரே பண்ணுற மாதிரி குழந்தையும் மெஜிஷனும் உட்காந்து வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ப்ரே இருக்கிற செக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரெண்டு பேரும் உட்காந்து ப்ரே பண்ணிட்டுருக்கோம் ஃப்ரெண்டில் வந்து ஜீசஸோடையோ இல்லை ஏதாவது ஒரு கோடோட பிக்சர் வந்து ஃப்ரெண்டில் இருந்து இப்படி ஜஸ்ட் ப்ரே பண்ணிட்டுருக்கோம் இந்த சீன் எல்லாம் ஏன் காட்டுறேன்னா வந்து டீனேஜ் ஆகும்போது இதெல்லாம் அப்படியே மாறிடும் அதனால தான் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பர்டிகுலராக காட்டுறது ஸோ இன்னொரு ஃபனியான இன்சிடெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு இப்படி ஆட் பண்ணியிருக்கோம் அதாவது வந்து இந்த குழந்தை வந்து ஸ்கூலு விட்டு வரும்போது வந்து ஒரு அவரோட அந்த குழந்தையோட ஏஜில் இருக்கிற இன்னொரு பையன் வந்து அதை வந்து கிண்டில் பண்ணுவாங்க கிண்டில் பண்ணுறதுனா கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மிட்டாயோ இல்லை லோலிபாப்போ இல்லை ஐஸ்கிரீமோ வந்து கையிலேருந்து பிடுங்கி வாங்கிட்டு அதை வந்து இப்படி கலாய்க்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த செக்ஷன்ஸ் போது இந்த குழந்தை அழுகி அந்த அப்பா கிட்ட வந்து இப்படி சொல்லுவாங்க இப்போ வந்து ரொம்ப கோபமாக வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு மேஜிக் பண்ணுவாங்க அந்த மேஜிக்கில் வந்து இந்த பையனோட பேண்ட்ஸ் வந்து இப்படி கீழே விடுற மாதிரி பண்ணிவிடும் அவன் எவ்வளோ ட்ரை பண்ணுவேன் அது வந்து அப் பண்ண முடியல அவன் மறுபடியும் அப் பண்ணும் மறுபடியும் டவுன் பண்ணும் அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போது இந்த செக்ஷனில் வந்து இந்த குழந்தையோட ஐசஸை பொத்தி தான் வந்து இதை காட்டுறோம் ஐசஸ் வந்து குழந்தையோட இப்போ பொண்ணோட ஐசஸ் வந்து மஜிஷியன் வந்து கவர் பண்ணி தான் இது காட்டுறது இந்த ட்ரிக்ஸு காட்டுறது ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா வந்து இவர் ரொம்ப இந்த பொண்ணு வந்து அப்போது இது பார்த்துட்டு ரொம்ப கை கொட்டி இப்படி நல்லா சிரிப்பாங்க சிரிப்ப சிரிக்கிறது இப்படி அப்பா இப்படி பார்த்து மறுபடியும் சிரிப்பாங்க அது ஃபெய்ட் அவுட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ரெண்டு பேரும் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நடந்து வரோம் நடந்து வரும்போது வந்து ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கூலுக்கார பசங்க வந்து இன்னும் ரெண்டு பே பேரை கூட்டிகிட்டு கையில் ஒரு கம்பெல்லாம் ஆகிட்டு பேட்டு அந்த மாதிரி திங்ஸஸ் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு இவங்களை அடிக்கிறதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஃப்ரெண்டில் வந்து நிற்கும் நிற்கும்போது வந்து அப்பா வந்து ரொம்ப கௌரவமாக இப்படி ரொம்ப கோபமாக வந்து ஃப்ரெண்டில் வந்து நின்றதுக்கப்புறம் அடுத்த கட் ஷாட் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அப்போ வந்து இவங்க வந்து நிற்கும்போது இவங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து அந்த பேண்டு கீழே விழாமல் இருக்கிறதுக்கு வந்து செயினால் சுற்றி லாக் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மூணு பேரோடையும் அந்த பேண்ட்ஸை வந்து ஸோ இது இவன் இப்படி பார்க்கும் அப்புறம் மறுபடியும் இந்த மேஜிஷியன் பார்க்கும் மேஜிஷியன் பார்த்துட்டு ரொம்ப கோவமாக இப்படி ஃப்ரண்ட்டில் வந்து நின்றுட்டு அடுத்த கட் ஷோட்டு மேஜிஷியனும் இந்த குழந்தைய ஓடிட்டே வருவாங்க பின்னாடி வந்து இவங்க இது பண்ணுவாங்க சேஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த செக்ஷன் வந்து அப்படி அங் அப்படி அங்கே ஃபினிஷ் பண்ணிவிடும் ஏன்னா வந்து ரொம்ப எக்ஸ்டெண்டாக நம்ம போக வேண்டாம் அதுக்கப்புறம் அது வந்து ஜஸ்ட் ஒரு காமெடி செக்ஷனுக்காக மட்டும்தான் அதை ஆட் பண்ணியிருக்கோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸான இல்லை ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும் இந்த செக்ஷன்ஸு அப்புறம் வந்து ரெண்டு பேரும் வந்து சிரிச்சுட்டே இருப்பாங்க இந்த இன்சிடெண்ட்டை ஒருத்தர் சிரிச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஃபேட் அவுட் ஆகி அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு ஐ மீன் டீன் ஏஜ் வந்திருக்கும் டீன் ஏஜ் வரும்போது வந்து இந்த பாப்பா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் சாப்பிட்றோம் ஆனால் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் உட்கா செக்ஷன் இந்த அப்பா வந்து நான் வரும்போதே வந்து இந்த பொண்ணு வந்து எதை யாருக்கிட்டயோ அப்படி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஃபோன் வந்து ஆல்ரெடி ஒரு கையில் இருக்கும் அந்த ஃபோன் சின்ன ஒரு நார்மல் ஃபோன் தான் நார்மல் பேசிக் ஃபோன் அந்த பேசிக் ஃபோன் வந்து ஹைட் பண்ணுவாங்க டக்குன்னு அப்பா தெரியாத மாதிரி ஸோ அப்பா என்ன மறைக்கிறேன்ற மாதிரி இப்படி பார்த்துட்டு ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் இப்படி அது கல அந்த செக்ஷன் முடிஞ்சிடும் சின்ன ஒரு இது அவர் நடந்து வரும்போது இந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கண்டுபிடிச்ச மாதிரி இது இப்படி வரணும் ஆனால் அப்போ வந்து அப்பாவுக்கு சின்ன டவுட்டு அந்த பொண்ணு மேலே வந்துடும் அப்புறம் வந்து பொண்ணு ஸ்கூல் விட்டு நடந்து வரும்போது அப்பா கிட்ட பேசாமல் டக்குன்னு வீட்டுக்குள்ளே ஏறி போயிடும் அப்புறம் வந்து அப்பா வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது இவர் வந்து உம்மா அந்த கேர்ள் வந்து டீனேஜ் கேர்ள் வந்து அதை கண்டுக்காமல் இப்படி உட்காந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்காக இவர் தனியாக உட்காந்து சாப்பிட்றது இவர் ரொம்ப கஃப் நைட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது க நம்ம கஃப் பண்ணுவாங்க கஃப் பண்ணி அது தாங்க முடியாமல் எழுந்து இப்படி பார்க்கும்போது வந்து தண்ணி கூட பக்கத்தில் எடுத்து வைக்கிறேன் அந்த உமன் அந்த சைல்டு வந்து தூங்கிட்டு இருக்கும் ஐ மீன் டீனேஜ் கேர்ள் வந்து தூங்கிட்டு இருக்கும் அது அதை அது தூங்கிட்டு இருக்கிறதே வந்து ரொம்ப டோரை வந்து க்ளோஸ் பண்ணி தான் தூங்குவாங்க அது இந்த அப்பா கேரக்டர் வந்து பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான கொஞ்சம் திங்ஸஸை வந்து இந்த செக்ஷனில் கொடுப்பாங்க ஒரு நாள் வந்து இன்னொரு கிளை இப்போ கிளைமேக்ஸு போயினாக்கா ஒரு நாள் வந்து இந்த மெஜிஷியன் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு மேஜிக் பண்ணிகிட்ருக்கோம் அந்த மேஜிக் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு சர்ச்சுக்கு ஃப்ரெண்டில் தான் ஒரு சர்ச்சில் ஃப்ரெண்டில் வந்து இப்படி மேஜிக் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து இந்த டீனேஜ் கேர்ளும் இன்னொரு பையன் கூட பார்ப்பாங்க இன்னொரு பையன் கூட பைக்கில் ஏறி போகிறதோ இல்லை மாதிரி இல்லை இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதோ பேசிட்டு நடந்து போகிற மாதிரியோ அந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த அப்பா பார்ப்பாங்க ஸோ பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப பெயின்ஃபுல் ஆகிடும் அந்த பெயின்ஃபுல் ஆகி இப்படி பேன் பண்ணி அப்படி நிற்கும்போது அந்த சர்ச்சுக்கு ஃப்ரெண்டில் ஏன் வச்சுருக்குனாக்கா அந்த சர்ச்சுக்கு ஃப்ரெண்டில் வந்து அந்த காடோட ஸ்டாச்சு இருக்கும் ஒன்றுனா நம்ம அது காட்டலாம் இல்லைன்னா வந்து அதுக்கு ஃப்ரெண்டில் வந்து இப்போது சர்ச்சுக்கு ஃப்ரெண்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இது வச்சிடும் ஒரு பைபிள் வேர்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு போர்டு வச்சுருக்கோம் எலக்ட்ரிக் போர்டு எலக்ட்ரானிக் போர்டு வச்சுருக்கோம் அந்த எலக்ட்ரானிக் போர்டில் வந்து நம்ம ஏதாவது பைபிள் கனெக்டடான ஒரு வேர்டை வந்து அங்கே கொண்டு வரலாம் லைக் uh, ஏலோ ஏலோ லாமா சபத்தானி ஏன் கடவு என் தெய்வமே ஏன் என்னை நீ கைவிட்டதுன்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலேட்டடாக இருக்கிற பைபிள்லேருந்து ஒரு ஒரு வேர்டு வந்து அங்கே ஆட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு பேன் பண்ணி இப்படி டவுன் பண்ணும்போது கோடோட ஸ்டாச்சு பின்னாடி காட்டிடலாம் அப்படி ஒரு செக்ஷன் இந்த செக்ஷன் இதே செக்ஷன் வந்து இன்னொரு இடத்துல காட்டணும் ஃபஸ்ட்டு வந்து அந்த டெலிவரி எடுத்து அந்த குழந்தைய பிடிச்சி அந்த அம்மா இறந்தது இந்த குழந்தையோட அம்மா இறந்ததுக்கப்புறம் வந்து இப்படி பேன் பண்ணிக்கும் போது அவருக்கு பின்னாடி வந்து அந்த ஸ்டாச்சு நிற்கிற மாதிரியும் அதே சுச்சுவேஷனில் வேணும்னா இதுவும் காட்டலாம் ஸோ ஸோ இந்த குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஐ மீன் வேறு ஒரு ஆண் கூட இப்படி பார்க்குறது அவ்வளோ ரொம்ப வளர்ந்துட்டோன்ற மாதிரி காட்டுறதுக்கு தான் அந்த இதை காட்டியிருக்கோம் இதுக்கு இன்னும் அடிஷ்னல் சுச்சுவேஷன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் லைக் வந்து அப்பாவோட பேச்சு கேட்காம ரொம்ப திங்ஸஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி எல்லாம் நம்ம வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இட்ஸ் நாட் அன் இஷ்யூ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டில் வந்து இந்த அப்பா கேரக்டர் வந்து ஒரு லைட்டு மட்டும் வச்சு இப்படி உட்காந்துட்ருக்கோம் ஸோ இந்த பொண்ணு வந்து ரொம்ப லைட்டாக தான் வீட்டுக்கு வர்றது ஸ்கூல் விட்டு தான் வர்றது ரொம்ப லைட்டாக நைட் ஆகிடுச்சு வர்றாங்க அப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த அப்பா போயிட்டு இவர்கிட்ட பேசுகிறதுக்காக ஃபுட்டு எடுத்து ஃப்ரெண்டில் வச்சிடும் ஃப்ரெண்டில் வச்சுட்டு சாப்பிட்றதுக்காக ரெண்டு பேருக்கும் இப்படி ஃபுட்டு வைக்கும்போது வந்து அந்த மொபைல் ரிங் வைப்ரேட் ஆகி ரிங் ஆகிற சவுண்டு கேட்கும் அது வந்து இந்த உமனோட கையில் தான் ஐ மீன் இந்த டீனேஜ் கேர்ளோட கையில் தான் இருக்கும் அந்த சின்ன மொபைல் ஸோ அந்த மொபைல் டக்குன்னு இந்த அப்பா கேரக்டரை பிடுங்கி வாங்கிட்டு இப்படி த்ரோ பண்ணுவாங்க த்ரோ பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டீனேஜ் கேர்ள் வந்து அந்த ஃப்ரண்டில் வச்சுருக்கிற அந்த ஃபுட்டை வந்து புல் பண்ணி த்ரோ பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் கீழே விழுந்துடும் கீழே விழும்போது வந்து ரெண்டு பேரும் சண்டை வர்ற மாதிரி அப்பா இப்படி ஷவுட் பண்ணுவாங்க அப்போ வந்து இந்த பொண்ணு ரொம்ப ஷவுட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் லாங் ஷாட்டில் கா தான் காட்டும் இங்கே வந்து டைலாக்ஸ் வராது ஐ மீன் ரொம்ப சவுண்டு வந்து ரோங்கில் கேட்குற மாதிரி லவுடாக வந்து அந்த பொண்ணு வந்து நல்லா அப்பா கிட்ட திட்டுவாங்க திட்டுற மாதிரி like you are not my dad நீங்கள் வந்து என் ரியல் டேட் இல்லை அப்புறம் ஏன் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணுறீங்கிற மாதிரி ரொம்ப திட்டு திட்டுவாங்க ஸோ இது இந்த பெயினால் வந்து இந்த அப்பா வந்து ரொம்ப அழுகுவாங்க அழுகிட்டு வந்து இப்படி டவுன் பண்ணி அந்த கீழே இருக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து இப்படி க இது பண்ணிகிட்டே இருக்கும் டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபுட்டு போட்டிருக்கிற இடத்துல வந்து அந்த பொண் பொண்ணோட கா லெக்கு பார்ப்பாங்க லெக்கு பார்க்கும்போது அந்த லெக்கு வந்து இப்படி சுருண்டி இப்படி வர்ற மாதிரி இருக்கும் டக்குன்னு இப்படி மேலே பார்க்கும்போது ஹேண்டும் வந்து இப்படி சுருண்டி இப்படி அவங்க வந்து ஷிவர் ஆகிற மாதிரி வரும் டக்குன்னு கண்ணில் அப்படி மறுபடியும் அந்த அப்பா கேட்டுற கண்ணில் பார்க்கும்போது அந்த கண்ணு வந்து மேலே போகும் like the same way her mother died அப்போ வந்து நோஸ்லேருந்து லைட்டாக பிளட் வரும் டக்குன்னு ஒரு மரம் வெட்டி கீழே போட்ட மாதிரி அந்த உமன் வந்து கீழே விழுந்துடும் ஐ மீன் அந்த டீனேஜ் கேர்ள் வந்து கீழே விழுந்துடும் கீழே விழுந்த உடனே வந்து டக்குன்னு அப்பாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அவர் வந்து ரொம்ப க்ரை பண்ணி கையில் இருக்கிற ஃபுட்டும் கீழே போட்டுட்டு அந்த பொண்ணை எடுத்து தூக்கி வெளியில் எப்படி வருவாங்க வெளியில் வந்துட்டு என்ன எல்லாருக்கிட்டையும் கூப்பிடுவாங்க ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியல எல்லாருக்கிட்டையும் இப்படி பார்ப்பாங்க எல்லாரையும் கூ கூப்பிடுவாங்க வாங்க வாங்கன்ற மாதிரி கூப்பிடுவாங்க ஆனால் யாரும் கேட்கல ஏன்னா இந்த அந்த வீடு வந்து ரொம்ப லாங்கில் இருக்க பக்க அக்கம் பக்கத்தில் இல்லை யாருமே இல்லை அதனால் வந்து நம்ம லாங் ஷார்ட்டில் இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் காட்டி முடிக்கும் ஸோ அங்கே வந்து நம்ம ஒரு ஃபேட் அவுட் வைக்கணும் ஃபேட் அவுட் வச்சுட்டு அடுத்த கட் ஷாட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலோட செக்ஷன் மாதிரி இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் செக்ஷனில் வந்து இந்த அப்பா கேரக்டர் உட்காந்துட்டு இருக்கும் ஸோ ஒரு பூட்ஸ் போட்ட ஐ மீன் ஒரு டாக்டர் வந்து அவர் வந்து நடந்து வந்து இந்த போ இவர் உட்காந்துட்டு இடத்துல வந்து உட்காந்துட்டு சொல்லுவாங்க சோரின்ற மாதிரி இப்படி கை இப்படி தட்டி இது பண்ணோம் அப்போ வந்து தலையில் இப்படி இது கை வச்சுட்டு இப்படி அழுவாங்க அப்போ அப்புறம் வந்து ஒரு ஆள் வந்துட்டு ஒரு ஒரு ரூமோட டோர் ஓப்பன் பண்ணும் ஒரு ஆளும் இந்த மஜிஷியன் கேரக்டரும் இன்னொரு ஆளும் ஃப்ரெண்டில் நடந்து வந்துட்டு அந்த கூட்டிகிட்டு வந்த ஆள் வந்து அந்த டெட் பாடி வந்து ஒயிட் க்ளாத்தில் uh, வந்து கவர் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் க்ளாத்தில் இருக்கிற லாஸ்ட்டாக வந்து அந்த டெட் uh, பாடியை ஒரு வாட்டி காட்டும் லைக் மோர்ச்சரி அந்த மாதிரி ஸோ டாப் வியூவிலேருந்து நம்ம இந்த கேமரா ரொட்டேட் பண்ணி இப்படி மேலே அப் ஆகும்போது வந்து அந்த டெட் பாடிக்கு மேலே வந்து இந்த uh, அப்பா கேரக்டர் விழுந்து அழுவாங்க அந்த அழுகியதுக்கப்புறம் வந்து நம்ம அதே சேம் சுச்சுவேஷன் சேம் காம்போசிஷனில் வந்து அந்த மண்ணுக்குள்ளே அந்த டெட் பாடியை கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த அப்பா கேரக்டர் அழுகிற மாதிரி இருக்கிற சேம் சுச்சுவேஷனில் வந்து நிற்கும் ஸோ அவரோட ஒரு டைட் க்ளோஸ்அப்பும் நம்ம வைக்கும் அழுகிட்டு இப்படி கேமரா ரொட்டேட் பண்ணி அவரோட ஒரு அழுகிட்டு அந்த பொண்ணோட டெட் பாடி கவர் பண்ணிய மண்ணில் வந்து அவரும் அழுகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு செக்ஷனில் நம்ம இப்படி டாப் வியூ காட்டி ரொட்டேட் பண்ணி லாங்கில் காமிக்கும்போது பப்பான்ற டைட்டில் வந்து எழுதி வரும் இதுதான் எண்ட்